மங்களை சிங்கள சம்முலையாள் மலையாள் வருண சங்கலை செங்கை செகலகலா மயில் தாவு கங்கை பொங்கலை தொங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும்பெண் கொடியே